الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنكهوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله صدق الله மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கனவான்களே நம்மவர்களுக்கு செய்த ஒரு திருப்ப ரஹ்மத் என்னோட எல்லா கர்மங்களையும் காரியங்களையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் கல்யாணம் நிக்கா அல்லாஹுடைய ரசூருடைய பொருத்தத்தின் பிரகாரம் நடைபெறும் என்று சொன்னால் அது முபாரக்கானது அது பறக்கத்துள்ள நிக்காக இந்த கர்மம் அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில் அமையுமோ அது பறக்கத்தை நிறைஞ்ச நிக்காக என்று சொல்லி இந்த கர்மத்துல அல்லா ரசூலுடைய பொருத்தம் இல்லையோ அது பரக்கத்தை விட்டு தூரமானது ஒரு மணமகனை நாம வாழ்த்துகிறோம் செல்லம்மாக செல்லம் துவா சொல்லி தந்தார்கள் பாரக் அல்லாஹு லக்க வபாரக் அலை வஜமா அபைனகுமா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக உங்களின் மீது அல்லாஹ் பரக்கத்தை ஏற்பாடு செய்வானாக நல்ல விடயங்களில் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பானா இது அழகான ஒரு துவா இது அப்படத்துல இந்த மணமகனுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு துவா இந்த துவாவுக்கு உள்ள நிறைய ரகசியங்கள் எல்லாம் வைத்திருக்க வாழ்க்கையுடைய ஒரு பூர்த்தியான ஒரு வழிய வழங்கி ஒரு செல்லம் காட்டி தந்தார்கள் இதே சிந்தனை ஒரு மனமகந்த வாழ்க்கையிலும் இருக்கணும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் அல்லாஹ் என்ன வாழ்க்கையில வரக்கத்தை ஏற்பாடு செய்யும் என்ன வாழ்க்கையில அல்லாஹ் கயிற ஏற்பாடு செய்யும் எந்த கல்யாணத்துல நிக்காகல பரப்பத்தும் ஹயிரும் இல்லையோ அதுல எந்த புரோஜனமும் இல்லை வெளிரங்கமான சில செயல்பாடுகள் இருக்கும் உள்ரங்கமான எந்த ஒரு நலவுகளையும் வாழ்க்கையில கண்டுகொள்ள மாட்டார் அபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோடு மிக மிக அன்புள்ளவன் இரக்கமுள்ளவன் பாசமுள்ளவன் அழகான வழிகள் அல்லா காட்டி தந்திருக்கிறார் அழகான முறைகள் அல்லா சொல்லி தந்திருக்கிறார் எத்தந்த முறை பிரகாரம் நாங்க செயல்படுவோமோ நாங்க நிச்சயமாக சத்தியமாக வெற்றி பெறுவோம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அது பூர்த்தியாக்கப்படும் கண்ணியமானவர்களே எந்த இடத்துல அல்லா ரசூலுக்கு பொருத்தம் இல்லாத முறைகள் உண்டாகுமோ அதுல கைதுகளை கண்டுகொள்ள மாட்டார்கள் சந்தோஷங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு இந்த ரகசியத்தை உண்மைய எங்களோட சமூகம் விளங்கி கொள்றாங்க அல்லா தெளிவாக பொறவான் இந்த உண்மையை சொல்லிக் கொண்டே இருக்கிறான் கண்ணியமானவர்களே இதனால ஒரு மணமகனும் ஆசவை வைக்கணும் என்ற நிக்கா ஒரு பறக்கத்துள்ளதாக அமையணும் மணப்பெண்ணும் மணப்பெண் வீட்டார்களும் ஆசவை கோணும் எங்களோட நிக்கா ஒரு பறக்கத்துள்ளதாக அமையும் கண்ணியமானவர்களே இந்த என்கிற வாசகம் அமைக்கிறது இது அல்லா சில கிராமங்களை பார்த்து சொல்லுகிறான் பாரத்னா பைத்தில் மகிழ்ச்சி பற்றி அல்லா சொல்லும் பொழுதும் நல்ல மக்காவுடைய மதீனாவுடைய அந்த பூமிகளை சொல்லும் பொழுதும் அதுல அல்லாஹுடைய பழக்கத்து இருக்குது அதுல நாங்க அதனுடைய சூழால உள்ள பகுதிகளை முபாரக்கானதாக ஆக்கியிருக்கிறோம் ஒரு ஊருக்கு பறக்கத்து ஒரு குடும்பத்துக்கு பறக்கத்து ஒரு மணமகனுக்கு பறக்கத்து ஒரு மனப்பெண்ணுக்கு பறக்கத்து கண்ணியமானவர்களே இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன் நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்கோ அல்லா எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்குவானாங்க குர்வானுடைய விஷயங்களை ரொம்பவும் கல்பால ஆழமாக நாங்க புரிஞ்சு கொள்ளும் குர்வான்ல ஒரு இடத்தில் அல்லா சொல்லுகிறான் ஒரு கிராமத்தில் உள்ளவங்க நல்லவர்களாக தப்புவா உள்ளவர்களாக ஆவனும் ஈமானம் இருக்கிறது தக்குவா அல்லாஹுடைய பயம் அச்சம் இருக்குது நல்லோர்களாக வாழ்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் எப்ப அந்த மக்கள் நல்லோர்களாக வாழ்வார்களோ வானம் பூமியுடைய பரக்கத்துகளை ஏற்பாடு செய்யும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் வானம் பூமிகளுடைய பறக்கத்துகளை ஏற்பாடு செய்யும் இவ்வளவுதான் அல்லாஹுடைய வாக்குறுதி இதுதான் எப்ப ஈமானும் தப்பவாவும் ஒரு கூட்டத்தாருக்கு இருக்குதோ நாங்க அந்த பகுதிக்கு பறக்கத்து செய்வோம் வானம் பூமியுடைய பறக்கத்துடைய வாசல திறந்து கொடுக்கும் இதே மாதிரி ஒரு இடத்துல அல்லா சொல்லுகிறான் தலம்மா நசூமா விக்கிரூபி நாங்க இவர்களுக்கு ஞாபகப்படுத்தின எங்கட பரவான் இந்த தீனுடைய முறைகளை மறந்து விடுவார்களோ தீன யார் மறந்து அதை புறக்கணிப்பார்களோ அல்லாஹ் சொல்றான் அபுவாப புள்ளிசை அவர்களுக்கு நாங்க எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்போம் திறந்துதான் அல்லா என்ன சொல்றான் எப்ப நாங்க மாற்றம் செய்வோமோ தீனுக்கு மாற்றம் செய்வோமோ குரவான ஹதீசுடைய வாழ்க்கையை மறந்து விடுவோமோ என்ன நடக்கும் எங்களுக்கு அல்லா பெரிய பெரிய தண்டனைய தாரண்டு சொல்லல அல்லா சொல்றான் நாங்க அவர்களுக்கு அலைகின் அபுவாப புள்ளிசை உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுடைய வாசனை திறந்து கொடுப்போம் என்ன ஆச்சரியம் மனிதன் மாற்றம் செய்யும் பொழுது குர்வான் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் அலேயும் அபுவாவுக்குள்ளிசை உலகத்துடைய எல்லா வஸ்துக்களுடைய வாயிலையும் திறந்து கொடுப்போம் கண்ணியமான சகோதரர்களே திரும்ப அல்லா சொல்லுகிறான் எதுவரைக்கும் கொடுப்போம் உண்டா ஹத்தா இதா கொடுக்கப்பட்டதை பார்த்து சரியான சந்தோஷம் சரியான இன்பம் மகிழ்ச்சியில குதூகலத்துல புரண்டு கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லுதானா அந்த சந்தோஷத்துடைய உச்ச கட்டத்தில வச்சு நாங்க என்ன செய்வோம் அகதுனாகும் அவர்களை குடிப்போம் ஒரு குடி அப்பதான் யோசிப்பாங்க ஏன் எங்களுக்கு இந்த சோதனை வந்துச்சு யோசிப்போம் இந்த ரெண்டு வசனத்திலையும் அல்லா சொல்றான் தக்குவாவும் ஈமானும் உங்களுக்கு தான் நாங்க அலையும் பரக்காத்தின் பானம் வானம் பூமியோடைய பறக்கத்தை உண்டாக்கும் ஆனா பானம் செய்யற நேரத்துல அல்லா சொல்றான் உலகத்துடைய வஸ்துக்களுடைய வாயில திறந்து கொடுப்போம் அந்த பறக்கத்துங்கிற வசனத்தை மட்டும் அல்லா சொல்றது என்ன இல்ல பறக்கத்து மட்டும் இல்லை உங்களுக்கு துணியாட வஸ்துக்கள் கிடைச்சு சொத்து செல்வங்கள் வீடு வாசல்கள் காசி பணங்கள் தொழில் துறவுகள் எல்லாம் கிடைக்கும் ஆனா முபாரக் என்கிறது இல்ல பரத்தப் என்கிறது கண்ணியமான சகோதரர்களே இது அல்லாஹுடைய புறத்தால் எங்களுக்கு நசீவாகும் அப்துல் ஆலமின் என்னுடைய விஷயத்துல கையில வரக்கத்தை நாடாக்கி அது எங்கேயும் போய் தடையலாம் மனிதன் நினைக்கிறான் தங்க புத்திக்கு படுறாப்புல இதை செஞ்சா அதை அடையலும் அதை செஞ்சா இதை அடையலும் இதை செஞ்சா இதை அடையலும் எல்லாம் சரி ஆனா இந்த இந்த துவாவில் சொல்லப்பட்ட ரெண்டும் ஒன்று பறக்கம் ஒன்று கை இது எங்கேயுமே அடையல அல்லாஹு அழகி செல்லம் அவர்களுக்கு அல்லா சொல்லிக் கொடுத்த நதியை நீங்க சொல்லுங்க குல் அல்லாஹும் மாலிக்கல் முல் யாழ்லா நீதான் மாலிக்குல் முல் முழு உலகத்துடைய அரசனும் நீ முழு அரசாங்கத்துடைய அதிகாரங்களும் உன்ன கையில தான் மாலிக்கில் முழுக்கில் முழுக்க முழுக்க ஷா நாடினர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் ஒத்தஞ்சிகள் முழுக்க மின்மந்த ஷா நாடினவர்களுக்கு ஆட்சியை பறிக்கிறாய் ஒத்து இந்து மந்தஷா நாடினவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் ஒத்து தில்லு நாடினவர்களை நீ கேவலப்படுத்துகிறாய் அல்லா சொல்றான் இதை சொல்லி போட்டு நபியை சொல்லுங்கோ எல்லா சக்திகளை விட கண்ணியமானவர்களே ஆட்சி இருப்பதும் ஆட்சியை தரிப்பதும் அல்ல ஆனா எதுல கை இருக்குதுன்னு தெரியாது ஆட்சி கிடைக்கிறதுல கைரா ஆட்சி பறிக்கப்படுவதில் கைரா அது தெரியாது அதான் அல்லாஹ் படிச்சு தருகிறான் நபிய நீங்க சொல்லுங்க பியதிக்கல் கயிர் ஓண்ட கையில தான் கயிறு கண்ணியம் கிடைப்பதுல கயிறா அல்லது கேவலம் கிடைப்பதுல கயிறா சரியா நியமான சகோதரர்களே கயிறு அல்லாத கயிறு நாங்க நினைக்கலும் அழகு அந்தஸ்துகள் கண்ணியங்களை பார்த்து எங்களுக்கு கயிறு கிடைக்கும் இல்லவே இல்லை நூற்றுக்கு நூறு தோல்வி எல்லாரையும் மன்னிக்கணும் அல்லா எல்லாருக்கும் தீனுடைய விளக்கத்தை நசீபாக்கும் சில நேரம் ஒப்பத்திட்டாக யோசனை பண்ணினா அல்லாத சோதனைகளும் ரொம்ப வேகமாக வந்தோம் நான் ஒரு நிக்காக பயான் செஞ்சு போட்டு ரூமுக்கு போனேன் அதில் வாலிபன் ரூமுக்குள்ள வந்தான் இந்த கட்டிலுக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு அழுகுறான் நான் ஒன்றும் சொல்லல பயான்ல இதைத்தான் சொன்னேன் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கோ அல்லா அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் நீங்க அல்லாவை சந்தோஷப்படுத்தலையா அல்லா உங்களோட வாழ்க்கையோடு கோபப்பட்டுட்டா உங்களுக்கு முன்னேற்றம் அடைவது கஷ்டம் அதுல இந்த ஹதீச சொன்னேன் இந்த ஹதீஸ் சல்லல்லாஹ் அழகி செல்லம் சொன்னார்கள் தென்கபுல் மரஆலி அருபா நாலு விஷயங்களுக்காக வேண்டி உலகத்துல பெண்களை திருமணம் செய்யறாங்க ஒன்று ஜமாலிகா அழகுக்காக வேண்டி இன்னும் ஒன்று வழி மாளிகா மனத்துக்காக வேண்டி மூணாவது வழி நசபிகா வம்சம் அந்த குடும்ப கண்ணியங்களுக்காக வேண்டி நடக்கிறா இல்லையா ஒரு கூட்டத்தாருக்கு நோக்கமே அழகுதான் நல்ல அழகான நல்ல படிவான ஒரு ஒரு பெண் குழந்தையாக ஒரு மணமகளாக இருந்துட்டா எனக்கு போதும் எனக்கு காட்சி பணம் நீக்கிறது சொத்து செல்வம் இருக்குது எனக்கு அழகான அமைப்பு தான் தேவை அதை எதிர்பார்க்கிறான் இன்னும் ஒரு கூட்டத்தார் காட்சி பணத்தை எதிர்பார்க்கிறான் சீதன அமைப்புகள் இன்னும் ஒரு கூட்டத்தார் வம்சம் குடும்ப அமைப்புகள் பெருசாக இருக்கணும் உண்டு யோசிக்கிறார் செல்லம் நாலாவது கூட்டத்தாரர் சொன்னார்கள் வலி தீனிகா அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கிற தீனுக்காக வேண்டி நிக்காக செய்கிறார் ஒரு கூட்டம் அழகுக்காக ஒரு கூட்டம் பணத்துக்காக ஒரு கூட்டம் அந்தத்துக்காக ஒரு கூட்டம் தீனுக்காக சல்லல்லா வலைகி செல்லம் சொல்லி போட்டு சொன்னார்கள் மகனே மகனே பகுபர் பிதாத்திக்கு இந்த நாலாவது சொல்லப்பட்ட தீன நோக்கமாக கொண்டு ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருப்போம் உன் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கும் உன் வாழ்க்கையில வெற்றி எதிர்பார்க்கிறாயா கயிறுகளை எதிர்பார்க்கிறாயா சமீபர் பிராத்தி தீன் இந்த தீனுக்கு முக்கியத்துவம் கொடு அழகு வேண்டாம் என்கிறது அல்ல அங்கத்துகள் வேண்டாம் என்கிறது அல்ல கண்ணியமானவர்களே தீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நான் தீன பார்க்கிறேன் அழகையும் பார்க்கிறேன் தீன பார்க்கிறேன் எனக்கு போதுவான செல்வம் இருக்கிற இடத்தையும் பார்க்கிறேன் நான் தீனை பார்க்கிறேன் இந்த அந்தஸ்துக்கு ஏற்ற தமிழையே நான் பார்க்கிறேன் பிரச்சனையா கண்ணியமானவர்களே இதே ஹதீஸ் இன்னும் ஒரு இடத்துல தரீபு தரீபுல சல்லல்லாஹ் அலைஹி செல்லம் ஞாபகம் செய்தார்கள் யார் அழகுக்காக வேண்டி நிக்காக செய்வாங்களோ அல்லாஹ் அந்த அழகு கொண்டு உங்களை சோதிக்க நீங்க பணத்துக்காக நிக்காக செஞ்சா பணத்தை கொண்டு உங்களை சோதிக்க அந்தஸ்துகள் கண்ணியத்துக்காக வேண்டி நிக்காக செய்தா அந்த கண்ணியம் அந்தத்துல ஒரு கேவலத்தை அல்லா உண்டாக்கு இவ்வளவுதான் சொன்னது இந்த நிக்காக பயன்ல இந்த மாலிப்பன் வந்து சொன்னான் அதுல நான் நிக்காக செய்தது எந்த குடும்பத்தார்களுடைய பொருத்தத்தின் பிரகாரம் இல்லை என்ற தாய் மகப்பன் நிக்காக விரும்பல என்ன கல்வியில் இருந்துச்சு அந்த பெண்ணுடைய அழகு மட்டும்தான் நான் அழகு நோக்கமா என தாயோ தகப்பனோ பலரும் எனக்கு சொன்னார்கள் தீன பார்த்து தீன பார்த்து நிக்காக செய்யுன்னு சொல்லி என்ன கல்வில அழகுதான் பெருசாக விளங்கு என்ன தீன் என்றாலும் புரோஜனம் எனக்கு விளங்கல்ல பொழுகிறது நல்ல பெண் என்கிறது எனக்கு படல்ல எனக்கு பட்டது அந்த பெண்ணுடைய அழகுதான் அழக நோக்கமாக சொல்லி போட்டு அழுகுறாரு ஹசரத் நிக்காது செஞ்சு சொந்தமான ஒரு வீட்டுல வாழுகிறேன் தாய் தகப்பன் என்னோடு திருப்தியும் இல்லை நான் அழகுக்காக வேண்டி நிக்காக செய்த ஒருவன் என்ன செய்ய ஒரு மாத காலம் வாழ்க்கையில போய்கொண்டிருக்குது கரண் துண்டிக்கப்பட்டுச்சு ஒரு இரவு நேரம் ஒரு நிலவு திரி பக்க வைக்கப்பட்டு ரூம்ல அலுமாரிக்கு மேல வைத்திருந்தோம் மனைவி கொஞ்ச நேரம் இல்ல முதலுத்திரி அல்ல ஒரு விளக்கு ஒரு ஒரு லாமண்ண ஊட்டப்பட்ட ஒரு விளக்கு பட்டு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது மனைவி ஏதோ ஒரு பொருளை தேடி மாதிரிக்கு மேல கையை வைத்து இழுக்கும் பொழுது ஒரு பேப்பரோடு சேர்ந்து அந்த லாம்பு அப்படியே கீழே விழுகிறது அந்த அந்த லாம்பு அந்த அந்த நெருப்பு மண்ணெண்ணையோடு சேர்ந்து இந்த பெண்ணுடைய உடம்புல வில ரூமிலிருந்து அழுகிறது சொன்னாரு எந்த அழகுக்காக வேண்டி முடிச்சேனோ அந்த அழக அல்லா குறுகிய காலத்துல ஏண்ட வயசுட மனைவியுடைய இந்த உடம்பு பத்தி முகம் அப்படி கருகி முழு அழகையும் அல்லா இல்லாமலா இது ஒரு பள்ளிக்குள்ள ஒரு வாலிபன் வந்து அழுது சொன்ன ஒரு சம்பவம் நான் என்ன சொல்றேன் செல்லம் அவர்கள் சில புத்திமதிகளை சொல்லி போட்டு இதுக்கு மாற்றம் செய்யும் பொழுது அதுல சில சில முன்பின்களையும் சல்லல்லா வலையுவ செல்லம் ஞாபகப்படுத்தினார் இதே மாதிரியாக ஒரு சகோதரர் சொல்றாரு பணத்துக்காக நிக்காத செஞ்சேன் அல்லா ஒரு வாப்பா இன்றைக்கு போல அந்த வாப்பட கண்ணி என கண்ணுக்கு முன்னால வயசாளி ஒரு மாஸ்டரு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வருகிறார் ஹதரத் உங்களை கொஞ்சம் சந்திக்கணும் என்ன ஹதரத் என்ன மகன் வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணத்தோடு செல்வத்தோடு வந்தான் அவன் நல்ல அமைப்புல உலக அதாவது தனது வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல இடத்துல நிக்காக செஞ்சு வச்சோம்னா நிக்காக செஞ்சு வச்சோம் அதுல என்ன செய்ய அல்லாட ஏற்பாடு என் மகன் ஒரு ஏழையாக ஆகிட்டான் எல்லா சொத்துகளையும் செல்வங்களையும் விற்பனை செய்து செய்து செய்து பெரிய ஒரு லொஸ்டுக்கு முகம் கொடுத்து இப்ப ஒரு கூலி கடையில வேலை செய்யலாம் ஹதரத் இப்ப வைப்புட குடும்பத்தார்களுக்கு நாங்க மெச்சாகவில்லை நாங்க ஒரு கடையில வேலை செய்யல மருமகன் வயசுல குடும்பத்தார்கள் ஏண்ட மகன் மகனை விட்டுடணும் மகன் பலா சொல்லணும் என்று எதிர்பார்த்து காலியாருக்கிட்ட போயிருக்கிறார்கள் பிரச்சனை இல்ல ஏந்த புல் ஆம்புல புள்ளதானே ஆனாலும் ஹதரத் இப்போ ஒரு ஒரு எட்டு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்னால அவர் சொல்றாரு ஹதரத் நாங்க ஒரு மூணு லட்சம் சீதனை நடுப்போம் இப்ப சீதன தொகையை கேட்கிறாங்க எங்கட மகன் பத்தாயிரம் சம்பளத்துக்கு கடையில் இருக்கிறவரு எப்படி இந்த சீதனத்தை கொடுக்குது வாப்பட கண்ணீர் மகண்ட கண்ணீர் உம்மட கண்ணீர் கண்ணியமான சகோதரர்களே நான் இந்த உண்மையை ஏன் விளங்கப்படுத்தினு சொன்னா இது எப்பயுமே நாங்க தீனுடைய பயான்களை கேட்கிறோம் அதற்கு மாற்றம் செய்ய ஒரு பழக்கமும் எங்கட சமூகத்தில் உண்டாகிவிட்டது உண்மையாகவே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் வெற்றி என்பது சந்தோஷம் என்பது நிம்மதி என்பது கயிறும் வரக்கத்தும் என்பது வானத்தையும் பூமியையும் படைத்த என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன சந்தோஷப்படுத்துவதற்கு பின்னாலும் இதற்கு மாற்றமான முறையில யார் எந்த துறையை கையாண்டாலும் நான் உறுதியாக சொல்கிறேன் அது தோல்வியாகும் அது வெற்றி உங்களோட நிக்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கலும் அந்த கோடு ஒரு பொழுதும் வெற்றியை உண்டாக்க மாட்டோம் கண்ணியமானவர்களே நிக்காக எதை எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்கப்பா கணவன் மனைவி இன்பமாக வாழும் அதுதான் எதிர்பார்க்கிறோம் அதுதான் எதிர்பார்க்கிறோம் பெரியவன் கணவன் மனைவி இன்பமாக வாழும் இந்த இன்பம் எங்கிருந்து வரும் சொல்லுங்கப்பா இந்த இன்பம் எதில் உண்டாகணும் ஏழு கல்வோ இப்ப என்ன மனைவியை நினைக்கு அவளுடைய அந்த அன்பு இந்த கல்புல ஒரு இடம் பிடித்திருக்குது என் மனைவியும் என்ன நினைக்கிறா என் மனைவி என் ஆதரவு வைக்கிறா ரெண்டு பேருடைய கல்வம் கொண்டு சொல்வது கண்ணியமானவர்களே சல்லல்லா வலையில செல்லம் சொன்னார்கள் இந்த கல்வுகளை திருப்பக்கூடியவன் அல்லா முக்கல்வுகள் குழுவும் இந்த கல்வுகளை திரட்டக்கூடியவன் அல்லா ரப்புள் குழுவும் இந்த கல்வுகளுக்கு சொந்தக்காரன் அல்லா மனைவியுடைய கல்வு அல்லாத கையில கணவன் கல்வு அல்லாத கையில குழந்தைகளுடைய அன்பு அல்லாத இந்த கல்வ திருக்குறவனும் பிறற்றவனும் அல்ல அல்ல இப்ப அல்லா விளங்கப்படுத்துறான் சல்லல்லா அனுபவித்தன் அவர்களுக்கு அல்லா விளங்கப்படுத்துறான் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த விளக்கத்தை நசீபாக்குவாங்க கண்ணியமானவர்களே அதாவது ஐயாமு ஜாகிலியா காலத்துக்கு பின்னான சல்லல்லாஹ் அழகியோ செல்லம் அந்த உம்மத்துக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிறான் ஐயாமல் ஜாஹிலியா ஒரு பயங்கரமான காலம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியும் புறாமகளும் அத்ததுகளும் வஞ்சகங்களும் சண்ட சச்சரவுகளும் இப்படி பல சோதனைகள் இப்ப இஸ்லாம் என்கிறது பார்க்கப்பட்டதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே அந்த ஒரு ஆட்டுத்தலை ஏழு வீட்டுக்கு போய் சுத்தி வருது கஷ்டவாதி தான் இவர் யோசிக்கிறார் என்னை விட அவர் பாவம் அவர் கஷ்டவாதி தான் என்னை விட இவர் பாவம் இவரும் கஷ்டவாளிதான் இவர் பார்க்கிறார் என்ன விட அவர் பாவம் அவரும் கஷ்டவாளிதான் அவர் பார்க்கிறார் என்ன விட இவர் பாவம் இவரும் கஷ்டவாளிதான் இவர் பார்க்கிறார் என்ன விட இவர் பாவம் கண்ணியமான சகோதரர்களே இவ்வளவு அன்பு உண்டாகிவிட்டது யுத்த பலத்துல தண்ணி வேணும் ஆன்றாரு எனக்கு மானம் அவருக்கு கொடுங்கோ எனக்கு மானம் அவருக்கு கொடுங்கோ கண்ணியமானவர்களே சகாபாக்களுடைய பண்புகள் அப்படியே மாறிட்டு அந்த சச்சரவு செய்த சகாபாக்கள் விட்டு கொடுக்கிற மனப்பாங்க வந்து இப்ப அல்லா கேக்குறா நதியே சல்லல்லா அலஹி செல்லம் உங்களோட சகாபாக்கள் ஆரம்பத்துல பார்த்தீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியும் போத்திரம் போத்திரமாக சண்டை பிடிச்சாங்க பரம்பரை பரம்பரையாக சண்டை பிடிச்சாங்க இன்றைக்கு சின்ன பெரிய விஷயங்களுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பாங்க உங்களோட சகாபாக்கள் கிட்ட வந்திருக்கு لو أنفقت ما في الأرض جميعا ما علقت بين قلوبهم ولكن الله علف بينهم نبيه محمد صلى الله عليه وسلم لو أنفقت ما في الأرض جميعا இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் ஒன்று சேர்த்து இந்த மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறீங்க இது இந்த கோத்திரத்தாருக்கு இது இந்த போக்கிரத்தாருக்கு இது இந்த மனிதருக்கு இது இந்த மனிதருக்கு அல்லா சொல்லுகிறான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் செலவழிக்கிறீங்க மக்களுக்காக அள்ளி கொடுத்துட்டீங்க அவர்களுடைய கல்விகளை இந்த பணத்தால உங்களுக்கு ஜோடு பண்ண அல்லாஹ் அல்லப்ப அவர்களுக்கு மத்தியில இறக்கத்தை அந்த பாசத்தை கருணைய உண்டாக்கக்கூடியவன் அல்லா ஒருவனே விளங்குதான் சீலனத்தை அதிகமாக கொடுத்துட்டோம் பெரிய பெரிய வீடு வாசல்களை கட்டிட்டோம் பெரிய பெரிய வாகனங்களை வாங்கிட்டோம் பெரிய பெரிய அமைப்புகளை நிக்காக செஞ்சிட்டோம் நிம்மதி வரப்போறது கல்வி ஜோடாக போனது கல்வி ஜோடாகணும்னா அல்லாத சந்தப்படுத்துமோ அல்லா இந்த கல்வி ஜோடாக்குவார் கண்ணியமானவர்களே வீட்டுக்குள்ள சம்பளம் சோறும் சாப்பிடுவாங்க நிம்மதியாக இருப்பாங்க பல நாள் பல நாள் பசியில மாற்றாங்க சகாபாக்கள் ஆன நிம்மதியாக இருக்கிறார் கண்ணியமானவர்களே உறவுகள் கல்வுகள் அல்லாதக்கு அல்லாவை சந்தோஷப்படுத்தும்போது அல்லா வாழ்க்கையில வெற்றியும் அதே போல கண்ணியமானவர்கள் ஒரு மனமாக நிக்காக படிக்கும் நிக்காக விளங்கும் நிக்காகங்கிறது ஒரு சின்ன சப்ஜெக்ட் அல்ல இதோ இந்த இடத்துல வந்து இஜாவு கபூல்தான் ஆனா ஒரு மணமகன் நிக்காக பத்தி நிறைய படிச்சிருக்கும் கிதாபுகள்ல நிக்காகுடைய பாடம் ஒரு பெரிய பகுதி கிட்டத்தட்ட சில கிதாபுகள் இருநூறு பேஜ் எழுதுறாங்க இருநூறு பேஜ் சில கிதாபுகள் அது தனிய ஹபீஸ் கிரந்தங்களையும் பாபு நிக்காக இருக்குது நிக்காகுடைய பாடம் செல்லல்லாக செல்லம் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்டாக விளங்கப்படுத்தினான் இதனால ஒரு ஆண்மகன் புரிந்துணர்வு நிர்வாகம் செய்யணும் புரிந்துணர்வு நிர்வாகம் நிக்காவுடைய பல நோக்கங்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமல்ல அதோடு அஞ்சு பத்து நிமிஷம் பத்து வீதமாக இருந்தாலும் சரி மற்றது எங்களுடைய உண்மை அல்லாஹ் ரசூல் அதாவது சௌனம் அல்லாஹோ அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதிலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்வதற்காக நிக்கா நிக்கா அடுத்தது இஸ்லாமிய இந்த சந்ததிகளை உருவாக்குறதுக்காக வந்து நிக்கா கண்ணியமானவர்களே இந்த நல்ல நோக்கங்கள் அதே நேரம் ஒரு ஒரு பெண்களோடு வாழ்ற நேரத்துல நிக்காகங்கிறது இவ்வளவு நாளாக தாய் சகோதரிகளோடு நான் இருந்து இப்போ ஒரு மனைவியை சொந்தமாக்கிக் கொண்டு இந்த மனைவிக்கு பின்னால மனைவியுடைய தாய் மனைவியுடைய இப்படி சகோதரிகள் பல அமைப்புகள் ஒன்று சேருகிறார்கள் இதனால அல்லாஹ் சொல்லுகிறான் ஆண்கள் பெண்களை புரிந்துணர்வு நிர்வாகம் செய்வோம் சில தாரார்கள் மனைவியின் பக்கம் சாய்ந்து விடுகிறார்கள் தாயை விட்டு கொடுக்கிறார்கள் பெண்கள் பொதுவாக நாட்டுத்தாக்குள்ளாக்கள் குட்டி ஊர்மையில ஒரு பலகீனத்தல்லா உண்டாக்கி இருக்கிறார் அவர்களுடைய யோசனையில குட்டியில சின்ன பலகீனத்தல்லா ஏற்படுத்தி இருக்கிறார் அது சாஹிது சாட்சியம் சொல்லும் பொழுது ஒரு ஆண் இருக்க இரண்டு இடத்துல ரெண்டு பெண்கள் இருக்கணும் இதுதான் இஸ்லாத்துடைய முறை காரணம் என்னன்னா அந்த பெண்ணுக்கு சில குறைபாடுகள் எல்லாம் வைத்திருக்கிறார் இதனாலதான் நாங்க பூர்த்தியானவர்கள் அது என் மனைவி எவ்வளவு பெரிய டிகிரி பாஸ் பண்ணினவளாக இருந்தாலும் அவளுக்கிட்ட ஒரு நுக்தான் இருக்குது ஒரு ஒரு குறைபாடு அல்லா வைத்திருக்கிறான் இதனால அந்த பெண்களுக்குள்ள நாங்க புலம்புற நேரம் புரிந்துள்ள ஒரு நிர்வாகம் எனக்கு தாயும் தேவை எனக்கு மனைவியும் தேவை எனக்கு சகோதரியும் தேவை எனக்கு மனைவியும் தேவை ஒரு சாரார்கள் தாயும் பக்கம் தாழ்ந்து விடுகிறார்கள் மனைவியை ஒழித்து விடுகிறார்கள் இன்னும் ஒரு சாரார்கள் மனைவியின் பக்கம் தாழ்ந்து விடுகிறார்கள் தாய தகப்பன குடும்பத்தார்கள் ஒதுக்கி ஓரமாக்கி விடுகிறார்கள் கண்ணியமானவர்களே இது இந்த துறையில மிச்ச தூரத்துக்கு பேசணும் சுருக்கமாக சொல்லுகிறேன் எத்தையுமே நாம் ஒரு ஆண்மகன் ஒரு புரிந்துணர்வு நிர்வாகத்தோடு அனைவர்களையும் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை ரொம்ப திருப்திகரமாக கொண்டு போகும் பொழுது அல்லாஹ் வாழ்க்கையில வரக்கத்துகளை கைதுகளை உண்டாக்க போதுமானவர் திரும்ப சொல்லுகிறேன் ஏதாவது விஷயம் தெரியாத அமைப்புகள்ல முன்பின்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்று சொன்னா உடனே ஒருவான் அதிர்ச்சி பக்கமாக உங்களோட கவனத்தை திருப்புங்கோ உங்களோட மக்கள்கிட்ட வந்து கேளுங்கோ இந்த பிரச்சனை இந்த நிலைமை நாம் எப்படி நடந்து கொள்வது அலமதுல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரவான்ல அதிசல தெளிவான பதில் இருக்குது அல்லாஹாக்கு சுபான உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக இப்பொழுது நடைபெறக்கூடிய நிக்காக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக அதில் அல்லாஹ் ஆயிரம் ஆயிரம் பறக்கத்துகள் உண்டாக்குவானாக கயிறுகளையும் நலவுகளையும் உண்டா உண்டாக்குவானாக சந்தோஷங்களையும் சிறப்புகளையும் அல்லா உண்டாக்குவானாக அந்த தம்பதிகளுக்கு இடையில சந்தோஷமான வாழ்க்கைகள் அல்லா ஏற்பாடு செய்வானாக அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் For more lectures, visit slhub.com. For more lectures, visit slhub.com.